திருச்சிற்றம்பலம் திருநாவுக்கரசு சுவாமிகள் நான்காவது திருமுறை திருச்சிற்றம்பலம் பண் கொல்லி திருவதிகை வீரட்டானம் திருச்சிற்றம்பலம் கூற்றாயினவாறு விலகிலீர் கொடுமை பல செய்தன நான் அறியேன் ஏற்றடிக்கே இரவும் பகலு பிரியாது வணங்குவன் எப்பொழுதும் தோற்றாதென்பயிற்றின் அகம்படியே குடரோடு தொடக்கி முடக்கியிட ஆற்றே நடிகேன் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே நெஞ்சம் உமக்கேயிடமாக வைத்தேன் நினையாதொரு போதும் இருந்தறியேன் வஞ்சமிது ஒப்பது கண்டறியேன் வயிற்றோடு தொடக்கி முடக்கியிட நஞ்சாகி வந்தென்னை நலிவதனை நடுகாமல் துறந்து கரந்து மீடீர் அஞ்சேலும் நீரதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே பணிந்தாரன பாவங்கள் பாற்றவல்லீர் தலையீர் பலி கொண்டுழல்வீர் துணிந்தேயுமக்காட் செய்து வாழலூற்றார் சுடுகின்றது சூளை தவீர்த்தருளீர் பிணிந்தார் போடி கொண்டுமை பூசவல்லீர் பெற்றமேற்றுகந்தீர் சுற்றும் வெண்டலை கொண்டு அணிந்தீரடி கேள் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே முன்னம் மடியேனறியாமையினான் முனிந்தென்னை நலிந்து முடக்கியிட பின்னை அடியேனுமக்காளும் பட்டேன் சுடுகின்றது சூலை தவிர்த்தருளி தன்னை அடைந்தார் விண்ணை தீர்ப்பதன்றோ தலையாயவர் தங்கடனாவது தான் அன்னடையார் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே காத்தாழ்பவர் காவல் இகழ்ந்தமையார் கரை நின்றவர் கண்டு கோளென்று சொல்லி நீத்தாய கயம் புகநோக்கியிட நிலை கொள்ளும் வழி தூரை ஒன்றறியேன் வார்த்தை ஏதுவோப்பது கேட்டறியேன் வயிற்றோடு தோடக்கி முடக்கியிட ஆர்த்தார் புனலார் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே சலம்பூவோடு தூபம் மறந்தறியேன் தமிழோடிசை பாடல் மறந்தறியேன் நலந்தீங்கிலும் உன்னை மறந்தறியேன் உன்னாமம் என்னாவில் மறந்தறியேன் உலர்ந்தார் தலையீர் பலி கொண்டுழல்வாய் உடலுள்ளொரு சூலை தபீர்த்தருளாய் அலந்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே உயர்ந்தேன் மனை வாழ்க்கையும் ஒன் பொருளும் ஒருவர் தலை காவலில்லாமையினால் வயந்தேயுமட்காட் செய்து வாழலுற்றால் வலிக்கின்றது சூலை தவிர்த்தருளே பயந்தே என்பயிற்றின கம்பட்டியே பறித்தோ புரட்டி அறுத்தீர்த்திடனான் அயர்ந்தேன் நடிகேன் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே வலித்தேன் மனை வாழ்க்கை மகிழ்ந்தடியேன் வஞ்சம் மனமொன்று இளமையினால் சலித்தாலொருவர் துணையாருமில்லை சங்கவெண் குழை காதுடை எம்பெருமான் கலித்தே என்பயிற்றின் அகம்படியே கலக்கி மல கீட்டு கவர்ந்து தின்ன அழுத்தேன் அடியேன் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே மிளேர்வதோர் மேனியினீர் பொறி பொஞ்சடையீர் மெலியும் பிறையீர் துன்பே கவலை பிணியன்றிவற்றை நடகாமல் துறந்து கரந்துமிடீர் என் போலிகளும் மையினி தெளியார் அடியார் படுவதி தூவேயாகில் அன்பே அமையும் மதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே போர்த்தாயங்கோர் ஆனையின் நீரூரி தோல் புறங்காடரங்க நட மாடவல்லாய் ஆர்த்தரக்கன் தனை மால்வரை கீழ் அடர்த்தீட்டருள் செய்தவது கருதாய் வேர்த்தும் போரண்டும் விழுந்தும் மேழந்தால் என் வேதனையான விலகியிடாய் ஆர்த்தார் புனல் சூழ் அதிகை கெடில விரட்டான தூரை அம்மானே சுவாமி வீரட்டானேஸ்வரர் அம்பாள் திரிபுர சுந்தரி திருச்சிற்றம்பலம்